भक्त्यादिगुणान्नवमिधेन्द्रप्रवणं वन्दे लक्ष्मीनाथसमारम्भां नादया मुणमध्यमामस्मदाचार्य वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्तदेकसिन्धो शरणं प्रभक्ते माधापिदायुपदयस्तनया विबोधि सर्वं विदेव முன்னால் கிளியரத்தான் நிறைத்தான் சேரம் படியரத்தான் வந்தான் என்னை பாதங்கள் பத்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மணிவண்ணா உஞ்சேபடி செப்பி திருக்காப்பியோமோடன் நின்னாடு திருவெண்ணியாயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பளமால் வாழ்கின்ற மங்கயம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைவார் பக்கமிழங்கு அப்பாஞ்ச சன்னியமம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதெந்தோல் மணிவண்ணா உஞ்சேபடி செப்பி திருக்காப்பியோமோடன் நின்னாட பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்பளமார் பிணை வாழ்கின்ற மங்கயம் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையர் சுழலாடியம் பல்லாண்டு படைபோர் புக்க முழங்க அப்பாஞ்சு சன்னியமம் பல்லாண்டு பட்டு நின்னீருள்ளீரல் அந்த வண்ணம் மனமும் கொள்மேன் கூடாட்பட்டு நின்னீர்களை எங்கள் குடுவினில் புகுதலாட்காலம் படைப்பிலோன் நாங்கள் இராக்கடர்வாள் இலங்கை வாழாளாக படைபொருதாக்கு பல்லாண்டு மேடு நிலத்திடுவதன் முன்னம் வந்து எங்கள் குடாம் புகுந்து கூடுமணமுடையீர்கள் வரம்பொடில் வந்தொல்லை கோடுமினாடு நகரமம் நன்கரியா நமோ பாடமணமுடை பாடுமணமுடை வந்து மல்லாண்டதோருமின குலத்து கதிபதியாகி அசுரரிடா கதரை இண்டை குலத்தை எடுத்து கலைந்தா இருடிகேசன் தனக்கு குலத்திலுள்ளே வந்தடி தொழுது ஆயிரநாமம் சொல்லு பண்டை குளத்தை தவிர்த்து பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டை தந்த தம்மோத்தப்பன் ஏழ் படிகால் தொடங்கி வந்து வழி வழியாச் செய்கின்ற திருவிழவில் அந்து அம்போதில் உருவாகி அரியை பந்தன வீர பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்ன பாடுகின்ற செஞ்சுடராடி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே கொத்துண்டு நின்று குடிகுடியாட்சிகின் மாயப்புறவனை ஆயிரந்தோளம் பொழுகிரிபாய சுழற்றியாழி வல்லானுக்கு நல்லதோர் சோரம் நியதமும் அத்தானி சேவகமும் கையடை காயம் கடத்த கப்பூனோடு காதுக்கு குண்டலமும் நல்லதோர் சாந்தமம் தந்து என்ன வல்லுயிராக்க வல்ல பையுடனாக பகை குடியானுக்கு பல்லாண்டு கோருவன் எடுத்து கலைந்தனின் பீதகபாட முடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துடாய் மலர் சூடி கலைந்தன சுடுமி தொண்டர்களும் கவிதை கருமந்திருத்து திருவோண திருவிழவில் படுத்தவை நாகனை பள்ளி கொண்டாருக்கு பல்லாண்டெம்பெருமான் உந்தனக்கடியோமென் எடுத்துப்பட்டவன் நாளே அடியோங்களடி குடில் விடுவ துய்ந்தது கால் தோக்கே திருமதுரையில் சிலகுணித்து ஐந்தலையவைந்தாகத்தலைப்பாய்ந்தவனே உன்னை பல்லாண்டு அல்வட கொன்னுமில்லா அடிகோட்டியர்கோன் அபிமானதுங்கன் செல்வனைப் போல திருமாலே நானும் உனக்கு படபடியால் நமோ நாராயணா வெண்ணே நாமம் பலவரவே பல்வகையாலும் பவித்திரனே உன்னை பல்லாண்டு கோருவனே பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சாங்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லைபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொலான் வெண்ணனவின் உரைப்பார் நமோ நாராயணாய வெண்ண பல்லாண்டம் பரமாத்மனை சூழ்ந்திருந்த துவர் பல்லாண்டு பல்லாண்டென்ன பவித்திரனை பரமேட்டியை சார்கமென்னும் வில்லாண்டான் தன்னை வில்லைபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொலான் உரைப்பார் நமோ நாராயணாய வென்று பல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திர பழையாமிகளே துவம் சங்கமில் லோக யசகோபி பிரகாசாபி வாடிபரகாலன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சை கடல் கடுதேவ வணங்கார் இடம்பிறவி நஞ்சை கடல் கிழக்கிய பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புலனொடி நிலனல் மாரதமும் குறைகடலேழும் எழுமா மலைகளும் விசும்பும் அண்டவன் தானாய் நவன் பெருமான் அரங்கமா நகரவன் வரையும் வேள்வியும் கேள்வி பதங்களும் பதங்களின் பொருளும் பிண்டமாய் விரிந்த பிறங்கொழி அனலும் பெருகிய புலனோடை நிலன் பாரதனும் குறைகடலேழு எழுமா மலைகளும் விசம்பம் அன்னமும் தானாய் நின்றவன் பெருமான் அரங்கமாநகரவன் தானீரன் பிரமன் ஈசனன் இவர்கள் எண்ணில் பல்குணங்களே இயத்த தந்தையும் தாயும் மக்களும் மிக்க சுத்தமும் சுத்தினின் நகலாப்பந்தம் மறந்தம்பான் மயம் பள்ளியற்கெல்லாம் அன்னமம் வாழ்வுமாயவன் பெருமான் அரங்கமானகரமானிலனம் மலகலம் கடலம் வானமும் தானவருலகம் துண்ணுமாயிருளாய் துளங்கொழு சுரங்கி தொல்லை நான் மறுகளும் மறையம் வானவர்க்கும் முனிவர்க்கும் நல்கி பிறங்கிருள் நிறங்கிட ஒரு நாள் அன்னமாய் அண்ணன் பயந்தான் அரங்கவாணகரவந்தாயிரம் கொன்னமொன்னு மத்தாக மாசுன மதடமலவி பாயிரம் பவ்வம் பகடவின் தளரா படுதிர விசம்பிடை படரா விசம்பம் திங்களம் சுழரம் தேவரம் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தான் அரங்கவாணகரவந்தானே உய்வர் தானவர் நினைந்தால் இரணிய நிலங்கு பூநகலம் பொங்கு வெங்கருதி பொன்மலை பிளந்து புடிதரும் அருவியொத்தொடியாலயத்தோர் வெள்ளிமா விளங்கள் பின்னுர கடல்களை கிழிந்தல் அங்கனே உட்காரியுருவானான் அரங்கமானகரந்தான் ஆயிரம் குணையா அடல் புரை எழில் திகழ்த்திரல் தோல் ஆயிரம் துணிய அடல் மத்தவன் அகல் விசும்பன ஆயிரம் நிரஞ்சா அறுதிகள கடல் நடுவே ஆயிரம் சுடர்வாய் அவனை நான் அரங்கமானகரமன்பாய் திருவினை பிரித்தா குடிமையில் கடிவி செயறக்கான் திலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை வாழ்வடுப்பதற்கு அரிசில வளைய வடுசரம் துறந்து மறிகடல் நெறிபட மலையாள் அரிகுளம் மணிகொள் கடல் கடைந்தான் அரங்கமானகரமந்தாய் ஓமத்துச்சியாய் உருகால் தெருவனாய் உலகில் சூடிமால் யானை துயர்கெடுத்து இலங்க மலங்கன் நடுசரம் துராடியால் நிற்க மாத்தன கருளே பகலவனுடி கட ஆழியாளன் முளையோன் பிள்ளையாய் ஒரு கால் பெருநிலம் விழுங்கி அதுவும் இந்தவாயனாய் மாலாயாளில வளர்ந்து மணிமுடிவானவர் தமக்கு கணியனாய் வந்து என் சிந்தையல் அரங்கமாநகரமன்தான் உத்தமம் சுமந்து புருதிரை மாநதி புடை சூழ்ந்து அன்னமாடுலவும் அலைபுடல் சூழ்ந்த அரங்கமா நகரமர்ந்தாடமங்கையர் தலைவன் மாணவேர் களியன் வாயொலிகள் அந்நிய மனுவல் பாடுவார் நாளும் பலவீன பக்தருப்பார் மணியம் முத்தமும் சுமந்து புருதிரை மானதி புட சூழ்ந்து அன்னமாடுலவும் அலைபுணல் சூழ்ந்தா அரங்கமா நகரமர்ந்தார் மங்கையர் தலைவன் மாணவே கலியன் பாடுவார் ஆலம் பலவின பத்தரு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு அழகோடி நூறாயிரம் பல்லாண்டு என்றோர் மணிவண்ணா உஞ்சேபடி செக்கு திரு காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின் ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நெண்களமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவா சோதி வளத்துறையும் சுடராடியும் பல்லாண்டு பக்கமுழங்க அப்பாஞ்ச பூஜா சாயிலோட இதைஷனே ஸ்ரீமன் ஸ்ரீரங்கஸ்யமனுபத்ரமா அணியனம் சம்பத்யா श्रीमन् श्रीरङ्गश्रियमनुभद्रवामनुदिनं संवर्धय नमः श्रीशैलनाथ பிரதானரத்னபரமப்ராப்தகைங்கர்யசாலினே ஸ்ரீசைலேசதயாபாத்ரம் தேவத்யாரி குணார்ணவம் यतीन्द्रप्रभणं वन्दे ரம்யஜா மாதரம் முனிம் வாடி திருவாய் முழிப்பிள்ளை வாடும் மணவாளாமுனிவன் பாடியவன் மாறன் திருவாய் மணிப்புருளை மாநிலத்தோர் வேரம்படி உரைக்கும் சேர் செய்யதாமரை தாளின பாடிய சேனைவாடி திருநாடி வாடிய சுந்தர திரு வாடிய கையமேந்திய முக்கோலும் வாடிய கண்டினை வாடிய புயலாத மாமுனி புந்திவாழி புகழ் வாழி வாழியே அடியார்கள் வாட அரங்க நகர் வாட சடகோபன் தண்டமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த உலகம் வாட மணவாள மாமுனியே நமருளோ தாண்டிரோ